everything good, sir? प्रकृतिं पुरुषं चैव विध्यनादि उभावपि विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृतिसम्भवान् कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृतिरुच्यते पुरुषः सुखदुःखानाम् भोक्तृत्वे हेतुरुच्यते भोक्तृत्वे हेतुरुच्यते அப்படி காலையில் என்ன பார்த்தோம் பிரகிருத்தியும் புருஷம் இரண்டும் பிரகிருத்தினா என்ன இந்த தோற்றம் சிருஷ்டி எதை தவிர எல்லாம் பிரகிருதி ஆதியில் இருந்தது கடவுள் கடவுளுடைய கெப்பாசிட்டிக்கு பேர் என்ன கடவுளுடைய கெப்பாசிட்டிக்கு பேர் என்ன கடவுள் இருந்தார்னா கடவுளுடைய கெப்பாசிட்டி இருந்தது அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் என்ன பராசக்தி அந்த சக்திக்கு இன்னொரு பேர் என்ன மாயாசக்தி அந்த மாயாசக்தி என்ன செஞ்சது அல்லது பராசக்தி என்ன வச்சு அப்புறம் எல்லாமா விரிஞ்சிருக்கு நம்ம பார்த்துருப்போம் சத்துவ குணம் ரஜோ குணம் தமஸ் குணம் அந்த மூன்று குணங்களும் கலந்து கலந்து என்ன வந்தது சூக்ம பஞ்சபூத்தங்கள் அப்புறம் அந்த சூக்ம பஞ்சபூத்தங்கள் கலந்து கலந்து என்ன வந்தது ஸ்தூல பஞ்சபூத்தங்கள் அவைகள் கலந்து கலந்து என்ன வந்துச்சு ஆறு மலை கடல் பாறை சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து கச்சமிச்சா செடி கொடி மரங்கள் காய்கறி கனிகள் ஆடு மாடு கோழி கூக்கு எல்லாம் வந்து மனுஷன் இது எல்லாமே காட்சி தர்றது எது ஆ இது எல்லாமே காட்சி தர்றது எது அந்த ஒரு பராசக்தி அந்த ஒரு பராசக்தி இப்படியெல்லாம் காட்சி தருதுல இந்த காட்சிக்கு பெயர் பிரகிருதி தோற்றத்துக்கு பெயர் எப்படி இந்த பிளாஸ்டிக்ல பாட்டல் பிளாஸ்டிக் புருஷா பாட்டல் பிரகிருதி அப்போ பிரகிருத்தியை தனியாக எடுக்க முடியுமா எடுக்க முடியும் பிரகிருதிக்கு வெயிட் என்ன சீரோ புருஷாவுக்கு தான் வெயிட்டு பிரகிருதிக்கு வெயிட்டு கிடையாது கிடையாது கரெக்ட் ஆ பிரகிருத்தின்னு ஒன்று இல்லவே இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி காட்சி இருக்கு கரெக்டா அந்த காட்சி வேலை பண்ணுது இப்போ எவர் சில்வர் தட்டு டம்ளர் கரண்டி நம்ம கரண்டியில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றது இல்லை தட்டில் போட்டு சாப்பிட்றோம் கரண்டி தட்டால் எடுத்து பரிமாறுறதும் இல்லை சாம்பார் சட்னி எல்லாம் அது கரண்டியால் ஸ்பூனால் அப்போது இருக்கிறது எல்லாம் எவர் சில்வர் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வேலை குணம் இயல்பு தன்மை தோற்றம் எல்லாம் மாறுது ஆனால் இருக்கிறது ஒரு எவர் சில்வர் அப்போது இந்த வடிவங்கள் வடிவங்களுக்கு ஏற்ற குணங்கள் வருது அப்போ அதெல்லாம் பிரகிருதி பிரகிருத்தினுடைய தன்மை என்ன வடிவங்களாகவும் வடிவங்களுடைய குணங்களாகவும் காட்சி தர்றது அதே இப்போ எவர் செல்வர் எடுத்து ஒரு புல்லாங்குழல் எடுத்து வாசித்தா என்னாச்சு அழகான பாட்டு வரும் பிரகிருதி வேறு வடிவம் வேறு குணம் ஸோ ஆனால் புருஷா என்ன எவர் சில்வார் அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புருஷா கடவுள் ஆனால் இந்த காட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன பிரகிருதி இந்த ரெண்டும் அனாதின்னு சொன்னார் அது பார்த்தோம் நம்ம காலையில் தங்கத்தை வச்சுக்கிட்டு வளையல் கம்பி எல்லாம் பார்த்தோம் ஸோ பிரகிருதி எப்போ இருந்ததில்லை அப்படி ஒரு காலம் கிடையாது கடவுள் இருந்தப்பயே இந்த காட்சி இருந்தது அதனால் புருஷ இருந்தப்பயே பிரகிருதி இருந்தது இந்த ரெண்டும் அனாதி அப்படின்னு சொன்னார் அப்புறம் இந்த விகாரங்களும் குணங்களும் பிரகிருத்தியினுடைய சம்பவங்கள் இதெல்லாம் எங்கே சொன்னார் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் பிரகிருதி சம்பவான் அப்படின்னு வித்தி தெரிந்து கொள் பிரகிருதி சம்பவான்னா என்ன பிரகிருத்தியிலிருந்து சம்பவித்தவைகள் சம்பவம்னா என்ன தோற்றங்கள் சம்பவம்னா நம்ம தமிழில் நிகழ்ச்சின்னு ஆகி போயிடுச்சு சம்பவம்னா உற்பத்தி அப்படின்னு அர்த்தம் ஸோ பிரகிருத்தியிலிருந்து உற்பத்தியானவைகள் என்று வித்தி தெரிந்து கொள் அப்படின்னார் அது அந்த அக்கௌண்ட்டை காலையில் முடிச்சாச்சு கரெக்டாக எதெல்லாம் பிரகிருத்திலேருந்து வந்தது அங்கே கவிதை இதில் பா ஸ்லோகத்தில் காட்டணும் ஸ்லோகத்தில் இருக்கிற வார்த்தையிலேருந்து காட்டணும் என்ன பிர பிரகிருத்திலேருந்து புருஷா வர முடியுமா ஆ பிரகிருத்திலேருந்து என்ன வந்துச்சு அதை சொல்லுங்க விகாரங்களும் குணங்களும் பிரகிருதி சம்பவங்கள் புரியலையா ஆ விக்காரங்களும் குணங்களும் விக்காரங்கள்னா இந்த காட்சிகள் அப்புறம் குணங்கள்னா சத்துவரஜஸ் தமஸ் அப்புறம் கீழே விழுந்தா டங்குன்னு சத்தம் வர்றது அப்புறம் இடிச்சா வலிக்கிறது இதெல்லாம் குணங்கள் பிரகிருதி பிரகிருத்தியிலிருந்து சம்பவம் ஆமாம் விக்காரங்களும் குணங்களும் விக்காரம் என்ன இல்லாமல் இருக்க முடியும் பிளாஸ்டிக் உருக்கி கட்டியாகவே இருக்க முடியும் எவர் சில்வர் இருக்குது எவர் சில்வருடைய எவர் சில்வரை வந்து புல்லாங்குழல் ஆக்குனா தான் பாட்டு வரப்போகுது அது கட்டியாகவே வச்சுருக்கேன்னு வச்சுருக்கலாம் ஆனால் பிரகிருத்தி இல்லாமல் இருக்குமா இருக்காது ஏன்னா அந்த ரூபம் இருக்கும்போதே காட்சி இருக்கு தங்கம் இருக்கும்போதே தங்கத்துக்குள்ளே காட்சி இருக்கு உண்மை பொருள் இருக்கும்போதே அதுக்குள்ளே காட்சி இருக்கு காட்சியினுடைய விகாரம் வேணால் பிறகு வரலாம் இருந்தது போகலாம் புதுசு வரலாம் ஆனால் காட்சியே இல்லாமல் இருக்குமா இருக்காது அப்போ காட்சி வந்து ஆதியிலிருந்து இருக்கிறது விகாரம் வந்து அனாதியிலிருந்து இருக்கிறது காட்சி எப்போ இருந்திருக்கு அனாதி காலத்திலிருந்தே இருக்கிறது ஆனால் காட்சி காட்சிகளில் விகாரங்கள் குணங்கள்லாம் எப்போ வந்தது இப்போ வந்தது இந்த பாட்டில் என்ன பத்து கோடி வருஷமாக இருக்கா என்ன கிடையாது இப்போ வந்தது ஆனால் பிளாஸ்டிக்கு ரொம்ப காலமாக இருக்கு பிளாஸ்டிக்கு முன்னாடியே இருந்தது அது வேற கடவுள் பிரகிருதி அப்படி அப்போது விகாரங்கள் லேட்டாக வருது அப்போ விகாரங்கள் இருக்கும் வரைக்கும் விகாரங்களுடைய குணங்கள் இருக்குது மேஜை இருக்கிற வரைக்கும் மேஜையோட குணம் இருக்குது மேஜை அப்புறம் பழைய பிளாஸ்டிக் உடஞ்சி போனதும் போட்டு உருக்கிட்டான்னா மேஜையோட குணமும் போயிடுது மேஜையும் போச்சு மேஜையோட குணங்களும் போச்சு மேஜை வர்றதுக்கு முன்னாடி மேஜையோட குணங்கள் இதில் இல்லை இருந்ததில்லை மேஜை வந்த பிறகு மேஜையோட குணங்கள் வருது மேஜை இருக்கிற வரைக்கும் அப்போது விகாரங்கள் குணங்கள்லாம் தற்காலிகம் கரெக்டாக ஆனால் புருஷ பிரகிருதி தற்காலிகம் கிடையாது அது நிரந்தரம் அந்த நிரந்தரமானது மேலே தான் தற்காலிகங்கள் காட்சிக்கு வருது அப்போ விகாரம் குணம் இதெல்லாம் இருந்து சம்பவம் உற்பத்தி பிரகிருத்தியினுடைய உற்பத்தி பிரகிருத்தியிலிருந்து உற்பத்தி ஓகே இப்போ பிரகிருத்திம் புருஷம் செய்வ அப்படின்னா என்ன பிரகிருத்தியும் புருஷனும் அப்படி அர்த்தம் विध्यनादि உபாவபி வித்தி அறிந்து கொள் அனாதி துவக்கம் மற்றவைகள் உபாவபி இரண்டுமே வித்யநாதி உபாவபி விகாராம்ச்ச குணாம்ச்சைவ விகாரமும் குணமும் கூட அப்படின்னு அர்த்தம் விகாரமும் குணமும் கூட வித்தி வித்தின என்ன அறிந்து கொள் பிரகிருத்தி பிரகிருத்தியிலிருந்து சம்பவான் தோன்றியவைகள் என்று அறிந்து கொள் அந்த ரெண்டும் நிலையா இருக்கிறது இந்த இந்த விகாரங்களும் குணங்களும் பிரகிருத்தியிலிருந்து வந்தவைகள் இதெல்லாம் வந்தவைகள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ரெண்டும் வராதவைகள் அந்த ரெண்டு வந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும் ஆஹ் இப்போ விக்காரம் குணங்கள் வரத்துக்கு முன்னாடி எது வந்துச்சு விக்காரம் குணங்கள் வர்றது விக்காரங்களும் குணங்களும் பிரகிருத்திலேருந்து வந்தது பிரகிருத்தியும் புருஷாவும் எங்க பிரகிருத்தியும் அதுக்கு அப்ப விக்காரமும் குணமும் வர்றதுக்கு முன்னாடியே வந்தது எது பிரகிருத்தியும் புருஷவும் வந்தது கிடையாது அது புரிஞ்சுக்கணும் அது வந்தது கிடையாது அது நிலையா இருக்கிறது இருக்கிறது அது இதுக்கு முன்னால வந்ததுன்னு நினைச்சு கூடாது அது வந்ததே கிடையாது ஏன்னா வந்ததுன்னா அப்புறம் எப்படி வந்ததுன்னு காட்டணும் பிரச்சனை ஆயிடும் அதனாலதான் அதுக்கு பேர் அனாதி அப்படின்னு போட்டாச்சு அது வந்தது கிடையாது இருக்கிறது அது ஒன்றும் மருமக கிடையாது மாமியாரும் கிடையாது ஏ மாமியாரும் வந்தவங்க ஸோ இது மாமியாருக்கும் மாமியார் மாமா மாமா மாமா மியார் இது வராதவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆமா மண்டையை போட்டால் தான் புரியும் மண்டை போடுற வரைக்கும் இது ஒன்றும் புரியவே புரியாது அப்படி அது வந்தது விகாரமும் குணமும் காரியகரணகர்த்திருத்வே இருபது ஹேத்து பிரகிருதி ருச்சியதே இப்போ என்ன பண்ணுற சொல்றாரு பிரகிருத்திர் உச்சியத்தே உச்சியத்தைன்னா சொல்லப்படுகிறது பிரகிருத்திர் உச்சியத்தே அப்படின்னா பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது இது ஹேத்துகு பிரகிருதி உச்சியத்தை ஹேத்துகுன்னா என்ன காரணம் இதற்கு காரணம் பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது பிரகிருத்தினா என்னன்னு தெளிவாக இருக்குது தானே பிரகிருத்தினா இந்த பராசக்தியினுடைய இந்த காட்சிகள் எல்லாம் பிரகிருதி எதில் வந்து பிரகிருதி காரணம்னா காரிய கரண கர்த்திருத்துவ இந்த மூணு விஷயங்கள்ல காரியம்னா என்ன செயல்கள் அப்புறம் கரணன்னா என்ன அந்த செயல்களுக்கான கரணங்கள் கருவிகள் கருவிகளை வச்சுக்கிட்டு காரியம் செய்யப்படுகிறது அப்புறம் கர்த்திருத்துவா கர்த்திருத்துவம்னா என்ன கர்த்திருத்துவம்னா வேலை நடக்கிறது என்ற நினப்பு நான் குடிக்கிறேன் நான் படிக்கிறேன் நான் எழுதுகிறேன் நான் வேலைக்காரன் நான் முதலாளி நான் பெயிண்டர் இதெல்லாம் கருத்து கர்த்தத்துவம் நான் இந்த வேலையை செய்பவன் நான் வேலை செய்பவன் இது கத்தரிக்கோள் நான் துணியை வெட்டுறேன் அப்போது நான் வெட்டுபவன் கர்த்தத்துவம் கத் இது வெட்டும் கத்தரிக்கோள் கரணம் காரியம் என்ன வெட்டுதல் இது காரியம் இப்போ இதெல்லாம் இருக்குது ஒரு நிகழ்ச்சியில் இதெல்லாம் பகுதிகள் கரெக்டாக செய்பவன் செய்ய உதவும் கருவி செயல் துணியவும் கத்திரிக்கோலையும் வச்சுட்டு செய்கிற செயல் என்ன கத்தரித்தல் வெட்டுதல் அப்போ நான் வெட்டுபவன் இதெல்லாம் காரிய வெட்டுதல் கரணம் கத்திரிக்கோள் துணி கர்த்திருவம் நான் வெட்டுபவன் அவர் வெட்டுபவர் வெட்டியவர் அப்படி கர்த்திருவம் அதுக்கு பேர் கர்த்திருவம் கர்த்தா என்னும் தன்மை கர்த்தன்னா செயல்படுபவன் கர்த்தன்னா செய்பவன் காரியம் செயல் கர்த்தா செயல்படுபவன் செயற்படுத்துபவன் செய்பவன் கர்த்தா கர்த்திருவம்னா செய்பவனாக இருக்கும் தன்மை செய்பவன் என்னும் தன்மை நான் குடும்பத்தை நடத்துபவன் நான் சம்பாதிப்பவன் இதுக்கெல்லாம் பேர் கருத்துருத்துவம் நமக்கு நினப்பு இருக்குல்ல அதுக்கு பேர் தான் கருத்துருத்துவம் சம்பாதிப்பவன் உதவி செய்பவன் தொல்லை செய்பவன் ஏமாற்றுபவன் உண்மை பேசுபவன் நல்லவன் ஸோ இதெல்லாம் கருத்திருத்துவம் நான் இதை செய்பவன் நான் வாழ்பவன் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் நான் பிறந்தேன் இருக்கிறேன் வாழறேன் கருத்திருத்துவம் செய்யும் செய்பவனாக இருக்கும் நிலை அது கர்த்தா செய்பவன் கருத்திருத்துவம் செய்யும் நிலை செய்பவனாக இருக்கும் நிலை இந்த விஷயங்களில் காரணம் பிரகிருதி உச்சியத்தே பிரகிருதி இல்லைன்னா இதெல்லாம் இருக்க முடியுமா ஏன்னா எல்லா விக்காரமும் குணமும் பிரகிருதி கையில் இருக்கு அப்போ காரியம் கரணம் கருத்துருத்துவம் இதெல்லாம் என்ன பிரகிருதி பிரகிருத்திலிருந்து வர்றது இதெல்லாம் உச்சியத்தை சொல்லப்படுகிறது கரெக்டாக செட்டில்மெண்ட் கரெக்ட் தானே காரியம் கரணம் கருத்திருத்துவம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஹேத்து ஹேத்துன்னா காரணம் காரணம்னா எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அதுக்கு பேர் காரணம் எதனுடைய வெளிப்பாடோ அதுக்கு பேர் காரணம் பிரகிருதி உச்சியத்தை பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது அப்போ வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்கள் கரணங்கள் கருத்துருத்துவங்கள் நான் நான் படிப்பவன் எழுதுபவன் கற்றுக்கொள்பவன் மறப்பவன் நினைப்பவன் இதெல்லாம் எங்கேருந்து வருது இதெல்லாம் பிரகிருதி பிரகிருத்தினுடைய தோற்றங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட வேஷங்கள் அடுத்து இந்த வரிய சொல்லுவோம் காரிய கரண கர்த்திருத்வே हेतु प्रकृतिरुच्यते पुरुषः सुखदुःखानाम् भोक्तृत्वे हेतुरुच्यते ஸோ ஹேத்து உச்சியத்தை அப்படின்னு என்ன ஹேத்துகு உச்சியத்தை ஹேத்துகு என்று சொல்லப்படுகிறது காரணம் என்று சொல்லப்படுகிறது எது புருஷகா ஹேத்துகு உச்சியத்தே புருஷன் ஹேத்து என்று சொல்லப்படுகிறது முன்னாடி பிரகிருதி எதுக்கு காரணம்னு பார்த்தாச்சு இப்போ புருஷன் எதற்கு காரணம் அப்படின்னா சுகதுக்கானாம் சுகதுக்கங்களில் சுகதுக்க விஷயங்களுடைய சுகதுக்கங்களுடைய போக்திருத்வே போக்தா அப்படின்னா என்ன என்ஜாய் பண்ணுறவர் கர்த்தா செய்பவர் போக்தான்னா அனுபவிப்பவர் அனுபவிப்பவர் இந்த இதெல்லாம் பண்ணுறோன்னு வச்சுப்போமே கருமாந்திர காரியங்கள்லாம் பண்ணுறோன்னு வச்சுப்போமே அந்த காரியங்களெல்லாம் பிராமணருக்கு சாப்பாடு போடணும்னு ஒரு பழக்கத்தில் இருக்குது சாப்பிட போகிறவங்கன்னு இருப்பாங்க சில பேர் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதில்லை தித்தி திவசம் புண்ணியதானம் தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுனா சும்மா பண்ணக்கூடாது சாப்பாடு போடணும் பிராமணருக்கு சாப்பாடு போடணும்னு ஒரு விதி அப்போது இந்த பிராமணர் வந்து சாப்பிட்டு போகிறதுக்குன்னே இருக்கு சாப்பிட்டு போகிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க அவங்க இந்த சடங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க பிராமணருக்கு சாப்பாடு போடணும் யாரையா சா பிராமணர் கூப்பிட்டு வரணும் இப்போ யாருனாலும் வரலாம் ஆனால் சாதாரணமாக எல்லோரும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க பிஸி அப்போ சில பேர் வருவாங்க மனசு வந்து சரிங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தட்சிணை கொடுத்து கூட அனுப்புவாங்க அது ஏன் இவருக்கு சாப்பாடு போட்டால் அந்த புண்ணியம் பித்ருக்களுக்கு போகுது அப்படி இந்த வந்து சாப்பிட்டு போகிறவனுக்கு பேர் போக்தான்னு பேர் இந்த பிராமணர்கள்லேயே அது ஒரு கேட்டகரி போக்தா அனுபவிப்பவர் அது அங்கே அதில் அவர் போக்தா இங்கே நாம் போக்தா வடை பாயசம் சட்னி சாம்பார் ட்ரெஸ்ஸு தங்கம் பட்டம் பதவி புகழ் பெருமைகள் அவமானங்கள் உயர்வு தாழ்வுகள் இதெல்லாம் அனுபவிக்கிறது யாரு நான் சார் சுப்பிரமணி போக்தா செய்யும்பொழுது கர்த்தா அனுபவிக்கும் போது போக்தா அதனால தான் செய்யும் ஈஸ்வர அர்ப்பணம் அனுபவிக்கும் போது ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்றவன் கர்த்தா ஈஸ்வர பிரசாதம்னு சொல்றவன் போக்தா என்ன பண்ணுறது வந்துருச்சு ஐ சூப்பர் வா சூப்பர் போக்தா நான் செய்கிறேன் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறோம் கருத்தா ஸோ இந்த கர்த்தத்துவம் வர்றதுக்கு காரணம் எது அப்படின்னா அது பிரகிருதி ஏன் காரியத்தை செய்யறதுக்கு கரணம் தேவை கரணம் வேணும் கத்திரிக்கோள் வேணும் எல்லாம் வேணும் இதுக்கெல்லாம் காரணம் எது பிரகிருதி அதனால் காரியம் நடக்க காரணம் பிரகிருதி அந்த காரியங்களுடைய பலன் அனுபவிக்கிறது யாரு புருஷா புருஷக போக்திருத்துவே கேத்துகு உச்சியத்தை போக்திருத்துவம்னா என்ன அனுபவிக்கும் நிலை அனுபவிக்கும் நிலைன்னு ஒன்று இருக்கு செயல்படுபவனாக இருக்கிற நிலைன்னு ஒன்று இருக்கு நான் செய்யறவன் ஓடுறவன் ஓடியாடுவன் அப்புறம் நான் அனுபவிப்பவன்கிறான் அனுபவிப்பவன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன புருஷகா அப்போ உங்ககிட்ட ரெண்டு தன்மை இருக்கு பார்க்குறீங்க ஒன்று கர்த்தா இன்னொன்று போக்தா கரெக்டா கர்த்தா போக்தா ரெண்டு நிலை இருக்கு கர்த்தா என்ன பண்ணுறான் ஓடு ஓடு ஓடு வெட்டு வெட்டு வெட்டு வெட்டு கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா சரி சரி சரி சரி ஓடு ஓடு ஓடு ஓடு வெட்டு வெட்டு வெட்டு கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா சரி சரி கர்த்தா அப்புறம் போக்தா wow super wow super vada super payasam super போக்தா என்ஜாய் பண்ணுறோம் இப்போ ரெண்டு வேலை நடக்குது இப்போ கர்த்தத்துவம் செய்பவனாக இருக்கக்கூடிய நிலை ஸ்டேட்டஸ் பதவி அதுக்கு பேர் கர்த்து கர்த்தா அந்த நிலைக்கு பேர் கர்த்தத்துவம் நான் செய்பவன் அப்படின்னு சொல்கிற அனுபவம் இருக்குல்ல அதுக்கு பேர் கர்த்திருத்துவம் நான் செய்பவன் நான் இதை செய்தவன் அதை செய்தவன் உதவி செய்தவன் தொல்லை செய்தவன் அப்படிங்கிற அறிவு இருக்குல்ல அதுக்கு பேர் கர்த்தத்துவம் சம்பாதித்தவன் செலவு செய்தவன் எந்த செயலை சொல்லி அதை செய்தவன் அப்படின்னு சொன்னாலும் அது வெறும் கருத்திருத்துவம் செய்தவன் செய்பவன் அதே போல அனுபவங்கள் எதை சொல்லி அதை நான் அனுபவித்தேன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் போக்திருத்துவம் நான் வடையை அனுபவித்தேன் பாயசம் அனுபவித்தேன் சந்தோஷத்தை அனுபவித்தேன் வருத்தத்தை அனுபவித்தேன் ஆக்சிடென்ட் அனுபவித்தேன் கல்யாணத்தை அனுபவித்தேன் ஸோ க எல்லாம் எதை சொன்னாலும் அதுக்கு பேர் போக்திருத்துவம் இப்போ ரெண்டு இருக்குது என்கிட்ட ஏசார் சார் இருக்குது இது ஏன் கேள்வி இந்த ரெண்டும் தான் நம்மளை சுக துக்கம் பண்ண வைக்குது இந்த ரெண்டு தான் நமக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் வருது நான் ஏன் இதை செஞ்சேன் நான் ஏன் இதை செய்யலை இது ஏன் எனக்கு வந்துச்சு இது ஏன் வரல கருத்திருத்துவம் போக்திருத்துவம் இந்த கருத்திருத்துவம் வர்றதுக்கு காரணம் பிரகிருதி ஆச்சா போக்திருத்துவம் வர்றதுக்கு காரணம் புருஷா அப்படி அதை தான் பிரித்து கட்டுறாரு ரெண்டுக்கும் காரணங்கள் வேறு வேறு கருத்து கரு காரிய கரண கர்த்திருவத்துக்கு ஹேத்து எது பிரகிருதி உச்சியத்தை பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது அப்புறம் சுகதுக்கானாம் போக்திருத்துவே சுகதுக்கங்களை அனுபவிப்பதில் போக்திருத்துவம்னா அனுபவிக்கும் தன்மைக்கு புருஷக ஹேத்து உச்சியத்தை இந்த புருஷன் ஹேத்து என்று சொல்லப்படுகிறது ஆச்சா ஆ காரணம் இது ஏன்னு பார்ப்போம் இப்போ இன்னும் ஒன்று சொல்லியாச்சுன்னா புரிஞ்சிடும் இங்கே விளக்கம் குறைச்சலாக இருக்குது நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம நாலாவது நாள் ஒன்றாவது நிலை நாலாவது நாளில் நம்ம ஒன்று பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஆதியில் கடவுள் இருந்தார் சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏ தி சதப்போ தப்பியத சதபஸ் தப்துவா இதகும் சர்வம் அசிருஜத அவர் ஆசைப்பட்டார் இங்கு நான் பல விஷயங்களை உண்டு பண்ண போறேன் பலவைகளாக இருந்து கொண்டு அனுபவிக்க போகிறேன் விதவிதமான வேஷங்களில் இருந்து கொண்டு விதவிதமாக அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அனுபவிக்க போறேன்னு ஆசைப்பட்டது யாரு அவரு கடவுள் பகவான் அப்போ அவர் தான் புருஷா அவர் ஆசைப்பட்டு இது இருக்குது அப்ப அனுபவிக்கிறது யாரு அவர் தான் அப்போ போக்துருவம் போக்திருத்துவம் உனக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவர் அனுபவிக்கிறார் அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் பாயசம் போடுங்கிறேன் நான் அனுபவி அனுபவிக்கிறது அவரு உண்மையிலேயே ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற ஐ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ற நீ உன்னை சாப்பிட வச்சுக்கிட்டு அவர் என்ஜாய் பண்ணுறாரு எப்படி இப்ப அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறேன் நம்ம ஆளு மாத சம்பளம் என்ன ஒரு லட்சம் ஒரு லட்சம் உனக்கு பிஸ்கட் போட்டுட்டு அவன் உன்னைய வச்சு மாதம் ஒரு கோடி சம்பாதிச்சுக்கிறான் அப்போ உண்மையிலே சம்பாதிக்கிறது யாரு அவன் ஆனால் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் சம்பாதிக்கிறேன் நீ நினச்சிக்கிட்ட கரெக்ட் அப்படி உண்மையிலே அனுபவிக்கிறது யாரு அவரு ஆனால் உன்னை என்ன பண்ணிட்டாரு நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்க வச்சுட்டு அப்போதான் நீ சம்பாதிப்ப அப்போ தான் நின்று கொஞ்சம் பாயசம் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அவர் சாப்பிட்றாருன்னா ஓ கடவுள் சாப்பிட்றாராமா ஆடா கிடக்குடா போடா அப்படின்னு நீ போயிடுவேன் ஆனால் நான் அனுபவிக்கிறேன் நீ நினச்சிக்கிட்டதுனால தான் என்ன பண்ணுற நீ இன்னும் கொஞ்சம் பாயசம் போடுங்கிற அப்படி உனக்குள்ள இருக்கிற போக்திருத்துவத்துக்கு காரணம் என்ன அவர் அவர் அப்படி தூண்டி விடுறார் அப்படின்னா நீ என்ன சொல்கிற அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவிக்கிறாய் அப்படி போக்திருத்துவத்துக்கு காரணம் என்ன புருஷா ஏன் அவர் தான் ஆதி சங்கல்பம் பண்ணார் நான் அனுபவிக்க என்ன அப்புறம் கர்த்திருத்துவம் அதை செய்யணும் செஞ்சு வைக்கணும் அவர் அனுபவிக்க ஆசைப்பட்டார் அதை செய்யணுமே யார் செய்வா முதலாளி ஆசைப்பட்டா யார் செய்கிறா வேலையால் செய்கிறா அப்போ புருஷா ஆசைப்பட்டா யார் செய்யணும் பிரகிருதி செய்யணும் பிரகிருதி செய்யணும் என்ன பண்ணுறது புருஷா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு சேவை செய்ய வேண்டியது யாரு பிரகிருதி அப்போ போக்திருத்துவத்துக்கு காரணம் புருஷன்னா கர்த்திருத்துவ காரணம் பிரகிருதி அனுபவிக்க காரணம் புருஷன்னா அதுக்கு சேவை செய்ய காரணம் பிரகிருதி பிரகிருதி என்ன பண்ணுது இந்த புருஷ கொடுத்த உந்துதல்ல சேவை செய்யுது அதனால தான் நீ என்ன பண்ற ஓடு ஓடு வெட்டு வெட்டு கொண்டா கொண்டா சேரு சேரு ஓய்வு இல்லாமல் ஓட ஆரம்பிக்கிற ஏன் புருஷாவை சம்போ சந்தோஷப்படுத்தணும் கடவுளை சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக டிசைன் டிசைனாக பண்ணி பார்க்குறேன் ட்ரெஸ் தைச்சு பார்க்குறேன் செருப்பு வாங்கி பார்க்குறேன் நகை போட்டு பார்க்குறேன் கல்யாணம் பண்ணி பார்க்குறேன் குழந்தை பெற்று பார்க்குறேன் வீடு கட்டி பார்க்குறேன் எல்லாம் எல்லாம் எதுக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற புருஷாவை சந்தோஷப்படுத்தணும் கடவுளை ஆ எப்படி நீ இழிச்சவன் இருக்கிற வரைக்கும் அவர் எப்படி நிறைவாக இருப்பார் கிடைச்சா வேலை வாங்கிக்கிறதா வேண்டாம் விட்டுட்டு போக வேண்டியதுதான் அப்புறம் வேற யாரும் இருக்கா இல்லை அவருக்கு ஒன்றும் குறைவு கிடையாது பொழுதுபோக்குக்கு தான் இருக்கிறாரு நீ என்ன பண்ணிட்ட பொழுதுபோக்கு பண்ணுறத சீரியஸாக எடுத்துக்கிட்ட அதான் பிரச்சனை வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை பொழுதுபோக்கு பொழுதுபோக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை பொழுதுபோக்கு சீரியஸாக எடுத்தால் தான் பிரச்சனை சினிமாவை சினிமாவை பார்த்தா பிரச்சனை இல்லை சினிமா அதே எப்படி நீ சொல்லலாம் நீ உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு இப்போ இப்போ இந்த கால தம்பணிகள்லாம் இருக்காங்க சீரியல் பார்க்கும்போதே அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கா ஒளிஞ்சிட்டு இருக்கா ஒளிஞ்சிட்டு இருக்கா அங்கே அங்கே அங்கே நான் ஒரு வீட்டில் இருந்தேன் என்ன நம்மளதான் யாராவது சொல்றாங்களேன்னு பார்த்தா நம்ம சீரியலை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்க அங்க இருக்கான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாரு பாரு பாருந்தாங்க சீரியலை பார்த்து சீனை சீனா பார்த்தா பிரச்சனை இல்லை சீரியஸா பார்த்தா பிரச்சனை அப்புறம் அப்படி கடவுள் கடவுளுக்கு சேவை செய்வது பிரகிருதி அப்போ கடவுளுடைய அனுபவம் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பிரகிருதி சேவை செய்கிறதால பிரகு பிரகிருதி கையில் இருக்கிறது என்ன காரிய கரண கர்த்திருவம் மூணும் பிரகிருதி கையில் இருக்கு மூணுமோ இன்னும் நிறைய இருந்தாலும் சரி காரியம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் அங்கமோ அதெல்லாம் பிரகிருதி கையில் இருக்கு அனுபவத்துக்கு காரணம் எங்க இருக்கு புருஷா கையில் அப்படி இந்த ரெண்டுமே இப்போ நம்மிடம் காரியம் நடக்குது அப்படின்னா எதெல்லாம் செஞ்சதெல்லாம் அதெல்லாம் யார் காரணம் பிரகிருதி காரணம் பிரகிருத்தினுடைய இயல்பு அப்படி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சாப்பிட்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சாப்பாடை கொண்டு போய் கையில் உள்ளே போடுற வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்கள் உங்கள் கை காரணம் கண்ணு காரணம் அப்படி கிடையாது ஒருவேளை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சாப்பிட்ற சம்பவம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சூரிய உதயங்கிறது இல்லாமல் போயிருந்துன்னு வச்சுப்போம் நடக்குமா சூரியனே இல்லாமல் போயிடுச்சிங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா நீங்களே இருந்திருக்க மாட்டீங்க கரெக்ட் அப்போ இன்னைக்கு நான் சாப்பிடுறேன்னு சொல்றதுக்கு எதெல்லாம் காரணம் சூரியன் காத்த காரணம் வீசுகிற காத்து காரணம் பொழியிற மழை காரணம் எங்கேயோ விளையிற தானியங்கள் காரணம் எங்கெங்கேயோ காரணங்கள் அந்த செடிக்கு உரம் போட்ட சாணி ஆடு மாடு கோழி கொக்கு பறவைகள் காரணம் எத்தனையோ காரணங்கள் ஆ அப்போ இந்த காரியம் நடக்கிறதுக்கு பிரகிருதி ஒட்டுமொத்த பிரகிருத்தியும் காரணம் நீ மட்டும் காரணம் இல்லை நீ நினச்சிக்கிட்ட நான் காரணம் இல்லை ஆ எங்கெங்கேயோ லிங்க் இருக்கு உங்களுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய லிங்க் சேர்ந்து தான் நீங்கள் வந்து ஒரு உருண்டை சோறு எடுத்து உள்ளே போடுறீங்க அப்போது அதுக்கு கா கருத்திருத்துவம் நான் சாப்பிட்றேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க இந்த சாப்பாடு எடுத்து நான் வாயில் போடுறதுக்கு நான் காரணம் இல்லை மிகப்பெரிய பிரகிருதி காரணம் ஆனால் கூட நான் செய்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன பிரகிருத்தி அதுக்கும் காரணம் பிரகிருத்தி அந்த எண்ணம் வரத்துக்கும் காரணம் பிரகிருத்தி ஏன் அப்போ தான் நீங்கள் செய்வீங்க இல்லைன்னா செய்ய மாட்டீங்க ஸோ அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி முடிக்கிற வரைக்கும் உங்களை செய்ய வைக்கிற வரைக்கும் பிரகிருத்தி காரணம் இந்த பிரகிருத்தினுடைய இயல்பு காற்று வீசுறது பிரகிருத்தினுடைய இயல்பு பூமியை சுத்த வைக்கிறது பிரகிருத்தியோட இயல்பு அலைய வீச வைக்கிறது பிரகிருத்தியோட இயல்பு உங்களை ஓட வைக்கிறது ஓடு ஓடு வெட்டு வெட்டு கொண்டா கொண்டா சரி சரி அதுதான் ஓட வைக்கிறது நீங்க கிடையாது நீங்க அது கண்ட்ரோல்ல இருக்கீங்க உங்களுக்கு தெரியறதில்ல அது அதனுடைய இயல்பு எப்படி அலை வீசுறதுக்கு அலை காரணம் கிடையாது பிரகிருதி காரணம் அதே போல உனக்குள்ள பலவிதமான ஆசைகள் பலவிதமான உணர்ச்சிகள் பலவிதமான தேவைகள் இயக்கங்கள் கண்ணோட்டங்கள் கருத்துகள் கொள்கைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஓடுற காரணம் என்ன அதெல்லாம் பிரகிருதி <laughs> பிரகிருத்தியை அந்த செட்டப்பை ஏற்படுத்திச்சுன்னா அது அப்படிதான் நடக்கும் பிரகிருதி அங்கங்கே என்னென்ன செட்டப் ஏற்படுத்தணுமோ அந்த ஜல வேலையெல்லாம் பண்ணுது அதை தான் அந்தந்த வேலை நடக்குது இந்த உலகத்தில் அவ்வளோதான் ஒரு பக்கம் காற்று வீசுது ஒரு பக்கம் என்னென்னமோ நடக்குது மீனாக இருந்து ஓடுறான் பாம்பாக இருந்து ஓடுறான் பறவையாக இருந்து பறக்கிறான் எல்லாம் பிரகிருதி அப்புறம் அறிவை ஏற்படுத்துறது மனசை ஏற்படுத்துறது அதில் விருப்பங்களை ஏற்படுத்துறது ஏற்படுத்தினதும் இந்த குரங்கு அந்த அந்த பழத்தை துரத்திட்டு ஓடுறான் ஆ ஓடு லபக் எல்லாம் பிரகிருத்தி பிரகிருத்தி எல்லாத்தையும் டிரைவ் பண்ணுது அதான் ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிறான் நான் தான் இந்த மாம்பழத்தை துரத்திட்டு போகிறேன்னு நினச்சிக்கிறான் குரங்கு ஆனால் கிடையாது பிரகிருதி பிரகிருதி அப்படிதான் அந்த இடத்துல இப்போ அலை அடிக்கிறதுல ஸ்தூலம் மட்டும் ஆனால் குரங்கு பழத்தை பார்த்து ஓடுறதுல சூக்மும் இருக்கு ஸ்தூல பஞ்சபூத்தங்கள் சூக்ம பஞ்சபூத்தங்கள் இது இப்படி தான் வேலை செய்யும் அது அப்படி தான் வேலை செய்யும் அப்படி பண்ணி ஓட வைக்கிறது காற்று வீசுகிற மாதிரி இந்த இந்த உயிர்கள்லாம் ஓடிட்டு இருக்கான் அதுக்குள்ள எல்லாம் இந்த பிரகிருதி ஏற்படுத்துது ஏற்படுத்தி விட்டா எல்லா சீனும் ரெடி கட கட கட கட அப்புறம் தலையும் புரியாது காலும் புரியாது அவன் அவனு நான் நான் நான் நான் நான் கொஞ்சம் தள்ளி உட்காரு சார் நீ வேற நான் வேற வேலி நவுத்தி வை சார் அது உங்கள் இடம் இது ஏன் இடம் எல்லாம் சண்டையை போட்டுப்பான் எல்லாம் பண்ணி கச்சமிச்சா கச்சம் எல்லாம் ஏன் எல்லாம் பிரகிருத்தி ஏற்படுத்துகிற லீலை எதுக்கு இந்த புருஷவை திருப்தி செய்ய அப்புறம் இந்த இந்த ஜீவர்கள்லாம் எனக்கு அது வேணும் நான் இதை அனுபவிக்கிறேன் ஐ வாவ் சூப்பர் ஆ ஊ ஆ ஊன்னுட்டு ஓடுறான் ஏ இதெல்லாம் செய்ய வச்சது யாரு இந்த பிரகிருதி செய்ய வச்சு எதுக்காக இந்த புருஷாவை சந்தோஷப்படுத்த எல்லா உயிர்கள்லையும் உயிரா இருக்கிறது யாரு புருஷா நான் இந்த ஹல்வாவை அனுபவிக்கிறேன்னு சொல்லும்போது கடைசியா அனுபவிக்கிறது யாருன்னா புருஷா நம்ம நினைச்சுக்கிறோம் நாக்கு நாக்கு அனுபவிக்கிறது நாக்கு அனுபவிக்கிறது இல்லை மனசு அனுபவிக்கிறது நினைச்சுக்கிறோம் மனசும் அனுபவிக்கிறது இல்லை உண்மையிலேயே கடைசியா அனுபவங்கள் எல்லாம் போய் சேர்றது கடவுள் புதுசா அதுதான் போய் சேரும் துக்கமும் என்ஜாய்மெண்ட்டு தான் நம்ம நினச்சிக்கிறோம் துக்கம்னா கவலைன்னு துக்கமும் ஒரு என்ஜாய்மெண்ட் அது ஒரு விதமான அனுபவம் இப்போ வீட்டில் நம்ம சுப்பிரமணி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார் கோண்டு வீட்டு கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சுப்பிரமணி அதனால் என்ன பண்ணா சரி நம்ம ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் தானே சரி ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்து போய் வீசிடலான்ட்டு ரெண்டு நாள் பழம் சாப்பிட்டுக்கிட்டே ஓட்டினான் மூணாவது நாள் கல்யாணம் வந்தது அப்பா இன்னைக்கு ஒரு வீசி வீசிடலாம் அப்படின்னு போய் உட்காந்தா கோண்டு கல்யாணத்தில் என்னாச்சு பாயசம் பரிமாறினாங்க ஐயோ சுப்பிரமணிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சூப்பர் சூப்பர் சூப்பர் சாப்பிட்டான் அடுத்த ரவுண்டு வாளியில் பரிமாறினாங்க அடுத்த ரவுண்டு பாயசம் தான் முடியும் அதே பாயசம் ஆனால் பாயசம் சூப்பராக இருந்தது சரி பரவாயில்ல சாப்பிட்டு தான் ஒப்பமே சாப்பிட்டான் அடுத்த ரவுண்டு இலை தீர்ந்ததும் அடுத்த ரவுண்டு வருது அடுத்த ரவுண்டு பாயசம் வந்தது என்னடா அது இவன் பா கிட்ட வந்தானா பலார்னு அற விடலாம் ஆனால் கல்யாண ஸ்டேஜில் இருக்கான் சரி ஆகட்டும் திட்டிக்கிட்டே சாப்பிட்டான் அடுத்த ரவுண்டு பக்கெட் வந்தது அதுவும் அதே பாயசம் என்னடா நான் வேற சாப்பிடாம வந்து தொலைச்சேன் சரி முணு முணுத்துக்கிட்டே சாப்பிட்டான் அடுத்த ரவுண்டு பக்கெட் வந்தது அதுவும் அதே பாயசம் அடுத்த ரவுண்டு வந்தது அதே பாயசம் ஐயோ டேய் ஒரு பச்சை மிளகாயாவது இருந்தால் எடுத்துட்டு வா லூஸு கரெக்ட் புரியுதில்லை அதான் வாழ்க்கை வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் எல்லாம் ஏதோ தப்புன்னு நினச்சிக்காதீங்க அது ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் அது ஒரு சுகம் அந்த அந்த கஷ்டப்படுறேன்னு சொல்கிறதுல ஒரு சுகம் உனக்கு தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டோம் ஐயோ அப்போ சொல்லிக்கிறதுல உனக்கு ஒரு சுகமாக இருக்கு என்ன சொல்லிக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு நாலு பேர்த்த தண்டோரா போட்டுக்கிட்டு நான் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டேன் என்னை என்னை அவங்க எவ்வளோ தெரியுமா ஏமாத்தினாங்க எல்லாம் சொல்லிக்கிறதுல ஒரு சுகம் அது ஒரு டைப் சுகம் ஒரு டைப் சுகம் மட்டும் பத்த மாட்டேங்குது டிசைன் டிசைனாக சுகம் அனுபவிக்க விரும்புகிறேன் கஷ்டப்பட்டால் தானே அது அனுபவம் கஷ்டம் இல்லைன்னா அப்புறம் அந்த அனுபவம் இல்லாமல் போயிடும் கஷ்டப்படாமையே வாழ்க்கை இருந்துன்னு வச்சுப்போம் மனுஷன்லாம் என்றைக்கே தற்கொலை பண்ணிட்டு போயிருப்பான் ஒரே போர் அடிச்சிடும் ஆ பாயசம் மாதிரி ஆகிடும் ஏதாவது கொஞ்சம் பச்சை மிளகா வேணும் ஏதாவது கொஞ்சம் உசு உசு அப்பா அப்பா என்ன சாம்பார் வச்சானுங்க அப்பா அப்பா கண்ணெல்லாம் தண்ணி தவிர வர சாப்பிட்டு வந்தால் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது என்ன அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்போ தான் வாழ்ந்த மாதிரி இருக்குது எல்லாம் ஒரு ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் ஒரு பிறவி சந்தோஷமா ஒரு பிறவி துக்கமா ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் வருத்தம் ஒரு நாள் குளிர் பிரதேசம் ஒரு நாள் வெயில் பிரதேசம் ஒரு நாள் ஸ்வீட்டு ஒரு நாள் காரம் ஒரு நாள் காஃபி ஒரு நாள் வடை ஒரு நேரம் ஆடம்பர ட்ரெஸ்ஸு ஒரு நாள் ஒரு நேரம் சிம்பிள் ட்ரெஸ்ஸு ஒரு நேரம் குளிச்சுட்டு சாப்பிட்டா சந்தோஷம் ஒரு நாள் குளிக்காமல் சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம் அதில் ஒரு சந்தோஷம் ஒன்று ஒன்று வித வித விதமான சந்தோஷம் எல்லாம் சந்தோஷம்தான் நோய் நொடியிலும் உண்மையை சொல்ல போனால் சந்தோஷம் அனுபவிச்சு பழகும் ரொம்ப தாங்க முடியலன்னா ஒரு மாத்திரையை போட்டு போகிறது தான் ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது ஒரு சந்தோஷத்துக்காக தான் ஜீவன் கொண்டு வரான் அனுபவிக்கிறதுக்காக தான் விதவிதமா பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு வரான் எல்லாமே இவன் அனுபவிக்க விரும்பினது தான் இங்கே வந்து தாங்க முடியலங்கிறோம் சைலண்ட்டாக இருந்தால் அனுபவிச்சா அது பாட்டுக்கு போகும் கவனிக்க கவனிக்க கவனிக்கவே அனுபவங்களை கவனிக்கணும் நம்ம கவனிக்கிறது இல்லை எஸ்கேப் ஆகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அனுபவத்தை பார்க்கறதுக்கு பதிலாக அனுபவத்தில் போய் மாட்டிக்கிறோம் அனுபவத்தை வேடிக்கை பார்க்கணும் வேடிக்கை பார்த்தா அது பிரச்சனை கிடையாது ஓ கபடி விளையாட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வேடிக்கை பார்க்குறவனுக்கு குஷியாக இருக்குது விளையாடுறவனுக்கு டென்ஷனாக இருக்குது கரெக்ட் நம்ம வேடிக்கை பார்க்கும்போது பிரச்சனை இல்லை வேடிக்கை பார்க்க வேண்டியதான் எல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம என்னமோ இங்கே பத்து கோடி வருஷம் அப்படியே நிலையாக இருக்க போகிற மாதிரி உள்ளே பூந்துக்கிறோம் வேடிக்கை பார்த்தா தெரியும் இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் விதவிதமான என்ஜாய்மெண்ட் இன்றைக்கி இப்படி இருக்கணும் இன்றைக்கி இப்படி இருக்கணும் ஓகே கேட்டு போக வேண்டியதான் கொஞ்ச நாள் தானே எல்லாம் அதனால தான் வாழ்க்கை ரொம்ப காலத்துக்கு இல்லை இதே வாழ்க்கை பத்து கோடி வருஷம் இருந்தால் என்னாச்சு உன் நிலைமை முடிஞ்ச நூறு வருஷம் டிக்கெட்டுக்குள்ளே சீன் மாற்றினா தான் உனக்கு பிடிக்குது அதே சீன் தொடர்ந்தால் பிடிக்க மாட்டேங்குது என்னப்பா டிக்கெட் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு ஆயிடுது ஆ ஆமாம் ஆமாம் சத்தியுகத்தில் ஆயுள் அதிகம் ஏன்னா அப்போல்லாம் நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கை அப்போ கஷ்டங்கள் இருக்காது பாவங்கள் கம்மி யாரும் பாவம் செய்ய மாட்டான் தொல்லை வராது அப்புறம் நீண்ட காலம் இருக்கலாம் கலியுகத்துலலாம் சீன் மாறணும் அது டிவியை போட்டால் என்னாச்சு ரெண்டு நிமிஷத்தில் இருபது சேனல் மாறுது எதுவும் பிடிக்க மாட்டேங்குது சீன் சீன் மாறிக்கிட்டே இல்லைன்னா நீ அடுத்த சேனலுக்கு போயிடுவ அதனால் அவனும் விளம்பரம் மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி போட்டு உன்னை உட்கார வச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படி நிரந்தரமாக தாங்க முடியாது மாற்றி மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் அனுபவங்கள்லாம் சினிமாவே எப்படி பாருங்கள் எல்லா சீனும் இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்குது என்ன எல்லா சீனும் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மசாலா மிக்ஸ் அப்படின்னா தான் டைம் போகுது மூணு மணி நேரம் அப்படி அப்படி இரண்டுக்கும் இரண்டு விதமான காரணங்கள் ஆச்சா அப்படி காரிய கரண கர்த்திருவங்கள் விஷயத்தில் காரணம் பிரகிருத்தி உச்சியத்தே என்று சொல்லப்படுகிறது இந்த புருஷன் சுகதுக்கங்களுடைய போக்திருத்துவத்தில் காரணம் என்று சொல்லப்படுகிறது கரெக்டா அதுதான் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு காரிய கரண கர்த்திருத்துவே ஹேத்துகு பிரகிருத்தி உச்சியத்தே இது இருபதாம் ஸ்லோகம் புருஷக சுகதுக்கானாம் போக்திருத்துவே ஹேத்துகு உச்சியத்தே பார்த்தாச்சா புரிஞ்சிச்சா இது ஸோ அது ரெண்டும் அப்போ பத்தொம்போதில் என்ன சொன்னார் பிரகிருத்தியும் புருஷம் இரண்டும் வித்தி அனாதி அனாதியிலிருந்து வருபவைகள்னு தெரிஞ்சுக்கோ விகாரமும் குணங்களும் வித்தி தெரிந்துகொள் பிரகிருதி சம்பவான் பிரகிருத்திலிருந்து வந்தவைகள்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு இருபதுல சொல்லியாச்சு இப்போ இருபத்தி ஒன்று புருஷ பிரகிருதி ஸ்தோகி புருஷ பிரகிருதி ஸ்தோகி प्रकृति जान गुणान भुंगते प्रकृति जान गुणान कारणम गुणसंगोस्य कारणम गुणसंगोस्य सदसत्योनिजन्मसु जन्मसु सदसद्योनिजन्मसु புருஷகா இந்த புருஷன் அதாவது கடவுளுங்கிற வார்த்தைக்கு புருஷன் பயன்படுத்துற பிரகிருதி ஸ்த பிரகிருதி ஸ்த நிலை பெற்று இருத்தல் எங்கே பிரகிருத்தியில் இருந்து கொண்டு அப்படின்ட்டு அர்த்தம் பிரகிருத்தியில் இருந்து கொண்டு அப்போ இந்த பானை சாரி இந்த களிமண் பானையில் இருந்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி தங்கம் வளையலில் இருந்து கொண்டு அப்படி புருஷ பிரகிருத்தியில் இருந்து கொண்டு ஹீன்னா உண்மையில் அப்படி உண்மையில் என்ன நடக்குதுன்னா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் ஹி அப்படி புருஷன் பிரகிருத்தியில் இருந்து கொண்டு என்ன செய்யறான் புங்தே புங்தேன்னா என்ஜாய் பண்றார் அனுபவிக்கிறான் அதுல இருந்தா இந்த புங் புஜ்ஜுன்னா அனுபவம் அப்படின்னு அர்த்தம் அனுபவித்தல் அந்த புஜ் தான் போஜ்னு மாதிரி போஜனம் அப்புறம் அந்த புஜ் தான் போகுன்னு மாதிரி போகி பண்டிகை அந்த போகி பண்டிகை அனுபவிக்கிறவனுக்கு பேர் என்ன போகி நம்மெல்லாம் போகி அனுபவிக்கிறவன் போகம் அப்படின்னா என்ன அனுபவம் போகம் இதுதான் முதல் போகம் ரெண்டாம் போகம்லாம் சொல்கிறோம் விவசாயத்தில் இந்த வருஷம் எத்தனை போகம் போகம்னா அனுபவம் ஸோ பலன் அறுவடையானது அனுபவம் ஸோ அதனால் புங்தே அப்படின்னா அனுபவிக்கிறான் இந்த புருஷன் பிரகிருத்தில் இருந்து கொண்டு அனுபவிக்கிறான் என்னத்த பிரகிருதி ஜான் குணான் குணான்னா குணங்களை குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் நல்ல குணம் கெட்ட குணம் உயர்வு தாழ்வு பட்டம் பதவி புகழ் வெற்றிகள் தோல்விகள் சந்தோஷம் வருத்தம் போன்ற குணங்கள் இவைகளை எல்லாம் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் பட்டுப்பூச்சி இலை சாப்பிட்ற மாதிரி இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் வேகமா வேகமா வேகமா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வெட்டு வெட்டு வெட்டு வெட்டு வீசு வீசு வீசு சாப்பிட்றான் பூச்சி இலையை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான் பூங்க்தே குணான் இந்த குணங்களை எல்லாம் என்ஜாய் பண்ணுறான் நாள் பூரா எல்லா உயிருங்கிற வேஷத்தில் இருந்தது இந்த குணங்கள் எங்கேருந்து வந்தது பிரகிருதி ஜான் பிரகிருதி ஜான்னா என்ன ஜன்ன என்ன ஜனனம்னா என்ன தோன்றுதல் பிறத்தல் ஜன்னுனா பிற ஜான்னா பிறந்த அப்படி பிரகிருத்தியிலிருந்து பிறந்த குணங்களை அச்சா பிரகிருத்திலிருந்து பிறந்த குணங்களை புருஷக புங்தே என்ஜாய் பண்றார் எப்படி பிரகிருத்தி ஸ்தகா பிரகிருத்தியில் இருந்து கொண்டு பிரகிருத்தி என்ற வேஷத்தில் இருந்து கொண்டு வளையல் என்ற வேஷத்தில் இருந்து கொண்டு இந்த தங்கம் அப்படி இந்த பிரகிருத்தி என்ற வேஷத்தில் இருந்து கொண்டு புங்தே என்ஜாய் பண்றார் அப்போ பிரகிருத்தியாக காட்சி தர்றது புருஷன் அப்படி புருஷன் இந்த வேஷத்தில் இருந்துட்டு தான் என்ஜாய் பண்ண முடியும் கரெக்ட் அப்படி இந்த வேஷத்தை எடுத்துக்கிட்டு வீசு வீசு வீசு வீசுன்னு வீசுறார் இந்த ரெண்டு இட்லி வை இந்த ரெண்டு இட்லி வை இந்த ரெண்டு இட்லி வை பிரகிருதி ஜான் குணான் எல்லா குணங்களையும் அப்போ சுக துக்கம் எல்லாமே அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறார் துக்கங்களே என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால யாராவது துக்கப்பட்டா ரொம்பலாம் கவலைப்படுறதுலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போக வேண்டியதான் அவன் துக்கம் துக்கம்னு உட்காந்துட்டு எழுதுகிட்டு இருந்தானே என்ன செய்யணும் சாமியாரே சொல்லிக்கிட்டாராம் நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேம்மா லூசு உன்னை பார்த்து நான் பயப்படுவேன் நினச்சிக்கியா அப்படி சொல்லக்கூடாது என்ன செய்யணும் அப்படியாப்பா அடிபட்டுருச்சா அச்சோ உனக்கு போய் அடிபட்டுச்சு நீ எவ்வளோ நல்லவன் அடாடா அப்படின்னு சொன்னா அப்பா அவனுக்கு உடனே திருப்தியாது உடனே போய் தப்ப சொன்னாங்க நீ எவ்வளோ நல்லவன் என்ன பண்ணுறதுங்க பாருங்க நான் இவ்வளோ நல்லது செஞ்சு அவங்களாம் என்னை திட்டுறான் அச்சோ நீ எவ்வளோ பெரிய உத்தம புத்திர அவன் இப்படி உன்னை குறை சொன்னா அப்பா உனக்கு அப்பதான் தான் அப்பா பரவாயில்ல நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டே மும்தே என்ஜாய் அனுபவிக்கிறான் ஏன்னா கஷ்டப்பட்டா தானே இந்த மாதிரி பேசினா நமக்கு ஒரு திருப்தி வருது கஷ்டப்பட்டு இருக்கலன்னா யாரும் பேச போகிறதும் இல்லை கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டு அப்புறம் மற்றவங்களை ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகுது பரவாயில்ல <laughs> ஆமா அப்புறம் இவனை பாக்குறத விட்டுட்டு அடுத்த ஃப்ரெண்டு இவனை வெட்டி விட்டுட்டு அப்புறம் அவ்வளவுதான் அப்படி புங்தே பிரகிருதி ஜான் குணான் பிரகிருத்தியிலிருந்து தோன்றிய இந்த குணங்களை என்ஜாய் பண்ணுகிறான் அனுபவிக்கிறான் எப்படி அனுபவிக்கிறான் காரணம் இந்த அனுபவத்துக்கு காரணம் என்னன்னா இந்த அனுபவம் வருது எனக்கு சுகம் வருது துக்கம் வருது அனுபவம் வருது அந்த அனுபவத்துக்கு காரணம் என்னன்னா குணசங்கோ அஸ்ய அஸ்யன்னா இவனுடைய இவனுடைய புருஷனுடைய சங்கன்னா என்ன இணக்கம் சேர்ந்திருத்தல் எதனுடன் சேர்ந்திருத்தா இருக்கான் குணங்களுடன் சேர்ந்திருக்கிறான் ஸோ பிரகிருதி பிரகிருத்திலிருந்து தோன்றிய விகாரங்கள் குணங்கள் என்ற ரூபத்தில் புருஷன் இருக்கான் அப்போ என்னாச்சு இந்த விகாரங்கள் குணங்கள் எல்லாம் தோற்றுவிக்கிறது பிரகிருதி ஆனால் அந்த பிரகிருதி வேஷத்தில் புருஷன் இருக்கிறதுனால அப்போ இவனுக்கு வர்ற சுகதுக்கங்கள் எல்லாம் புருஷன் ஏற்படுத்துகிற இந்த பிரகிருத்தி ஏற்படுத்துகிற அனுபவங்கள் எல்லாம் புருஷனே அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலை அனுபவிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன இந்த குணசங்கம் இந்த குணங்களுடைய இணக்கம் அந்த குணங்களுடன் போய் சேர்ந்தது அதான் சேர்ந்த சேர்க்கை சரியில்லைன்னு சொல்கிறோம்ல அப்படி சேர்ந்த சேர்க்கை வந்து இந்த புருஷ சேர்ந்த சேர்க்கை பிரகிருதி கூட பிரகிருத்தியோட சுபாவங்கள் என்ன உயர்வு தாழ்வுகளை ஏற்படுத்துவது வெற்றி தோல்விகளை ஏற்படுத்துவது பிரகிருதிக்கு வேலையே அதுதான் எப்போ பார்த்தாலும் எதையாவது உண்டு பண்ணுறது எதையாவது உண்டு பண்ணுறது எதையாவது உண்டு பண்ணுறதுல இப்போ இப்போ துணி ஃப்ளாட்டாக இருக்குது இப்போ உண்டாயிடுச்சு என்ன உண்டாயிடுச்சு மேடு வந்துருச்சு பள்ளமும் வந்துடுது மேடுன்னு வந்தால் பள்ளம் வரும் வராமல் போகாது பள்ளமே வராமல் மேடு உண்டு பண்ணணும் முடியுமா வருத்தமே இல்லாமல் சந்தோஷத்தை உண்டு பண்ணணும் முடியுமா முடியாது உற்பத்தின்னு ஆச்சுன்னா இதெல்லாம் வரும் தவிர்க்க முடியாது ரெண்டுமே தான் வரும் எனக்கு சுகம் பிடிக்குதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் நீ துக்கத்துக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம் எனக்கு சுகம் வேணும்னு சொன்னாலே துக்கம் துக்கத்துக்கு நீ தயாராக இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ வரும்போது தடுக்க முடியாது மேடு வேணும்னு சொன்னாலே என்ன அர்த்தம் பள்ளம் வரும் அதனாலதான் தான் நீ மேடு கேட்குறீங்க மேடு உலகம் பூரா மேடு இருக்குன்னு சார் எங்கேயுமே பள்ளமே இருக்கக்கூடாதுன்னா இது எப்படி அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி குணசங்கம் இந்த பிரகிருத்தியோட குணசங்கம் வந்ததுனால குணங்களுடன் லிங்க் வந்ததுனால என்னாச்சு இந்த புங்தே அனுபவிக்கிறான் எல்லாத்தையும் அந்த அந்த சங்கம் சங்கம்னா அந்த லிங்கை வச்சுக்கிட்டு தான் அனுபவிக்கிறான் எங்க அனுபவிக்கிறான் சத் அசத் சத் அசத் யோனி ஜென்மசூ ஜென்மன்னா என்ன பிறப்புக்கள் யோனின்னா பிறப்பிடங்கள் தோற்றங்கள் தோற்றுவாய்கள் என்ன தோற்றுவாய்கள் இனங்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல இனங்கள் சத்து அசத்து இனங்கள் சத்துன்னா என்ன உயர்ந்த அசத்துன்னா தாழ்ந்த உயர்ந்த தாழ்ந்த பிறவிகளை எடுத்து விதவிதமான விஷயங்களை அனுபவிக்கிறான் உயர்ந்த பிறவிகள் என்ன தேவர்களாக பிறக்கிறார் இந்திரா சந்திரா யமா இந்த மாதிரி விதவிதமான பிறவிகள் இருக்கிறார் அப்புறம் மனிதர்கள்லையும் உயர்ந்தவர்கள் ஞானிகளாக சாதுக்களாக அந்த மாதிரி பிறந்து தூய்மையான பேரின்பத்தை அனுபவிக்கிறான் இதெல்லாம் சத் ஜென்மம்னு சொல்றோம் வருத்தமே இல்லாமல் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க அப்புறம் அசத்து அசத்துன்னா என்ன தாழ்ந்த பிறவிகள் என்னைய முறைச்சி பார்த்தான் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு ஏன் சூரியன் கிழக்கு உதிச்சுது எனக்கு இது பிடிக்கல எதுக்கு எடுத்தாலும் முணுமுணுத்தான் சும்மா எதையா பார்த்தா முணுமுணுப்பான் அப்புறம் ஆடு மாடு கோழிக்கு ஓடு ஓடு ஓடு ஓடு நாய் நிறைய கழுத பன்றி எல்லாமே பிறந்து இதுக்கு பேர் அசத்தியோனி அப்போ சத்தியோனி அசத்தியோனி அப்படி உயர்ந்த பிறவிகள் தாழ்ந்த பிறவிகள் இவைகள் எல்லாம் பிறந்து பிறந்து அந்த வேஷங்களை ஏற்றுக்கொண்டு இந்த குண சங்கங்கள்ங்கிற லிங்கை வச்சுக்கிட்டு இந்த கனெக்ஷனை வச்சுக்கிட்டு அப்புறம் குரங்குக்கு மாம்பழத்தை பார்த்ததும் கனெக்ஷன் வந்துடுது ஓடு ஓடு ஓடு ஓடு இப்படி அப்புறம் மனுஷனுக்கு யார எதையா பார்த்தா ஓடு ஓடு ஓடு ஓடு இப்படி அப்புறம் ஞானிகள் சுகத்தை அனுபவிக்கிறாங்க தேவர்கள் அனுபவிக்கிறாங்க சுகத்தை அனுபவிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் அந்த கனெக்ஷன் அந்த வேஷத்தை எடுத்து எடுத்துக்கொண்டதும் அந்த கனெக்ஷன் கிடைக்குது இப்போ நீங்கள் மனுஷன் வேஷத்தை எடுத்தாச்சு வைதிகம் புண்ணியத்தை சம்பாதிச்சாச்சு இப்போ கனெக்ஷன் வந்தாச்சு இப்போ இதை என்ஜாய் பண்ணுறீங்க அப்புறம் சாமியார் அடுத்த நாள் வெளியில் போனதும் துக்கத்தை என்ஜாய் பண்ண வேண்டியது இவன் என்னை முறைச்சி பார்த்தா அப்புறம் திரும்ப வந்து பகவத்கீதை நடத்தினா சுகத்தை என்ஜாய் பண்ண வேண்டியது ஆஹா இதையே நான் மறந்து போனேன் சச்சை இப்பயாவது ஞாபகம் வந்தது அப்புறம் சுகமாக இருக்குது அப்புறம் வெளியில் போயிட்டாச்சுன்னா இதை மறந்துட இந்த மூட்டையை தூக்கி ஓரமா வச்சுட்டு அப்புறம் அடுத்த பண்டல் இருக்கு அதை யார் அனுபவிப்பா இவன் என்னை முறைச்சி பார்த்தான் இவன் என்கிட்ட பேசாமல் போனாலும் எனக்கு ஒன்றும் நேரமே சரியில்லை ஏழரை சரி பிடிச்சி போயிடுச்சு அப்புறம் வருத்தப்படு அப்படி அப்படி ஒரு நாள் சத் ஒரு நாள் அசத்து மாறி மாறி மாறி மாறி பூம்தே அனுபவிக்கிறான் யாரு புருஷக எங்கே இருந்துக்கிட்டு பிரகிருதி ஸ்தகா பிரகிருத்தியில் இருந்து கொண்டு இந்த வேஷங்களில் இருந்து கொண்டு இவைகளை எல்லாம் புங்கே எங்க சத் அசத் யோனி ஜென்மசு சத் உயர்ந்த அசத் தாழ்ந்த யோனி இனங்கள் ஜன்மங்கள் என்ற பிறவிகளில் இருந்து கொண்டு ஜென்மசு என்ற பிறவிகளில் இருந்து கொண்டு அனுபவிக்கிறான் பிறவி மட்டும் இல்லை ஒரு பிறவிலேயே ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாள் வருத்தமாக இருக்கு அன்னைக்கு பார்த்தா சத்து இன்னொரு நாள் அசத்து ஒரு நாள்லயே ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்குது ஒரு நேரம் வருத்தமாக இருக்குது அந்த சந்தோஷமான நேரம் சத்து வருத்தமான நேரம் அசத்து எல்லாம் சத்து அசத்து சத்து அசத்து சத்து அசத்து மாறி மாறி மாறி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு க்ஷணமும் பிறக்குது ஒரு ஒரு க்ஷணமும் பிறக்குது சந்தோஷம் பிறக்குது சந்தோஷம் இறக்குது அப்புறம் துக்க நேரம் பிறக்குது துக்க நேரம் இறக்குது இப்படி விதவிதமான நேரங்களில் விதவிதமான பிறவிகளில் விதவிதமான தேகங்களில் விதவிதமான சம்பவங்களில் விதவிதமான உறவுகளில் விதவிதமான அனுபவங்களை அனுபவிக்கிறான் புருஷகா யாரு இந்த கடவுள் அதனால இப்போ புரியுதா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சொன்னதெல்லாம் ஏதோ நானாக சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க எல்லாம் இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கிறது தான் நம்ம சொல்லணும் நம்ம சொன்னது ஒரு மாதிரி போர் அடிக்கிற ஸ்டைல் இது கொஞ்சம் விளக்கமா அழகா பாட்டு மாதிரி இருக்கும் படிக்கிறது புருஷ பிரகிருதி ஸ்தோகி भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं गुणसङ्गोऽस्य सदसत्योनिजन्मसु उपद्रष्टानुमन्ता च उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः देहेऽस्मिन् पुरुषः परः இந்த முதல் மூணு ஸ்லோகத்துக்கு பொருள் பார்த்துடலாமா புத்தகத்தில் போட்டுக்கிறது படிக்கலையே படி சொல்லலாம் படிங்களேன் ம் ம் ஆரம்பம் மற்றதுன்னு அறிவு அப்படியே புருஷனையும் பிரகிருதியும் புருஷனையும் ஆரம்பம் மற்றதுன்னு இதை பார்த்துட்டோம் ஆ மேலும் முதலிய விகாரங்களையும் கரெக்டு தானே இந்த குணங்கள்னு சொன்னது தான் ராகம் துவேஷம் ராகம்னா என்ன விருப்புக்கள் துவேஷம்னா வெறுப்புக்கள் விருப்பு வெறுப்புக்கள் அதாவது உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ இருக்கிறதா ஜாடி டப்பா டம்ளர் மட்டும் கூடாது விருப்புக்கள் வெறுப்புகள் ஆசைகள் கோபங்கள் எல்லாம் பழிவாங்கும் உணர்ச்சி உணவு உதவி செய்யும் உணர்ச்சி காதல் உணர்ச்சி வெறுப்பு உணர்ச்சி உறவுகள் என்ற உணர்ச்சி எதிரி என்ற உணர்ச்சி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் அதெல்லாம் விகாரங்கள் நீலம் பச்சை என்னெல்லாம் இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் விகாரங்கள் அப்புறம் அதான் துவேஷம் முதலிய விகாரங்களையும் அப்புறம் முக்குணங்கள் அடங்கிய பொருட்கள் அனைத்தையும் முக்குணங்கள்னா சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு நம்ம பார்த்துருக்கோம் மூணாவது லெவலில் பார்த்துருக்கோம் ஸோ அதை தவிர மீதி எல்லா குணங்களும் நல்ல குணம் கெட்ட குணம் நீங்கள் என்ன குணம் சொன்னாலும் அதெல்லாம் அந்த மூணோட கனெக்ஷன் தான் அதெல்லாம் பிரகிருத்திலேருந்து அப்புறம் ம் ம் ம் ம் அப்படி காரண கரணங்களை எல்லாம் உண்டு பண்ணுறது காரியத்தையும் கரணங்களையும் உண்டு பண்ணுறது அதுக்கு வந்து பிரகிருதி அப்புறம் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுல புருஷா புருஷன்னா இந்த கடவுள் உள்ளே இருந்துக்கிட்டு உந்துறார் அதுக்கு தான் இவங்கெல்லாம் சேவை பண்ணுறாங்க காரணம் அனுபவிப்பதில் காரணம் என்று கூறப்படுகிறான் ம் இந்த இதுதான் இப்போ விளக்கம் பார்த்தாச்சு எப்படி ஸோ அந்த காரணம்னா காரணமாகிறது சத் அசத் யோனியில் பிறப்பதற்கு ஜென்மங்களை எடுப்பதற்கு ஜென்மங்களை கழுதையாக குதிரையாக பிறக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒரு கழுதையும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குது ஒரு நாள் வருத்தமாக இருக்குது அதுவும் சேர்த்து தான் ஸோ நல்லது தீயது எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு காரணமாகிறது அப்படி இப்போ அடுத்த சுலோகம் இருபத்தி ரெண்டு உபதிரஷ்டா அனுமந்தாச்ச சரி இது கூட நாளைக்கு பார்க்கலாமே மணி ஒன்பதாவது இது முடி சமாப்தி சுலோகம் படிக்கணுமே இரநூத்தி பன்னெண்டாவது பக்கம் வரலாமா ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத் கீதாசு ब्रह्म ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवाद क्षेत्र क्षेत्र विभाग योगो नाम त्रयोदशोऽध्यायः पढ़ी यः पठेत् प्रयत्तः पुमान् विष्णुपदमवाप्नोति भयशोकादिवर्जितः ॐ स्मृतवाक्या स्थिरा भवन्तु श्रावितं धन्येन मनसा स्मरेयम् சரஸ்வதி இமாம் மேதையா ஸ்புருணோத்து சத்திய ஞானம் மாம்பாளையத்து திருப்பி சொல்லலாம் ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் இழிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் श्रीगुरुभ्यो नमः हरि ओम